தப்புவாவை கொண்டு வசிய செய்து கொள்கின்றேன் இத்தகுல்லாக ஹைத்துமாக்கும் கண்ணியமிக்க உலமாக்களே கனவான்களே சகோதரர்களே நண்பர்களே அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அம்மன வாலுஹு உலகத்தில் வாழக்கூடிய முழு மனித சமுதாயத்துக்கும் அவனுடைய வாழ்க்கைக்கு தேவையான பல இன்றியமையாத விடயங்களை அவனுடைய வாழ்க்கையில் அல்லாஹு தாலா ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறான் அல்லாஹு தாலா கொடுத்திருக்கக்கூடிய மிக முக்கியமான இன்றியமையாத தேவைகள்ல மிக முக்கியமான ஒன்றுதான் ஒவ்வொரு மனிதனுக்கும் அல்லாஹு தாலாவில் தரப்பட்டிருக்கக்கூடிய மனிதர்களுடைய வீடுகள் கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே எப்படி விலங்குகளுக்கு பறவைகளுக்கு அல்லாஹு தாலா ஒரு ராகத்தை ஒரு நிம்மதிய ஒரு ஓய்வை அல்லாஹு தாலா அந்த விலங்குகளுடைய பறவைகளுடைய கூட்டுல வைத்திருக்கிறானோ அதே போல ஒவ்வொரு மனிதனுடைய ஓய்வை நிம்மதிய ராகத்தை சந்தோஷத்தை அல்லாஹுக்கு சுபகான தாலா அந்த மனிதர்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய வீட்டில தான் அல்லாஹு தாலா வைத்திருக்கிறான் என்னதான் மனிதர்கள் வெளியில போனாலும் ஹோட்டல்களில் சில மனிதர்கள் தங்குவாங்க உறவினர்களுடைய வீடுகளில் தங்குவாங்க நண்பர்களுடைய வீடுகளில் தங்குவாங்க வெளியூர் பயணங்கள் போனேன்ற வெளியில தங்க வேண்டிய தேவைகள் ஏற்படும் எங்கதான் தங்கினாலும் வீட்டுக்கு வந்தா மிக முக்கியமான ஒரு வார்த்தை சொல்லுவாங்க எங்க தங்கினாலும் தங்கின மாதிரியே இல்ல ஒரு நிம்மதியே இல்ல ஒரு ராகத்தே இல்ல எங்கட வீட்டுல ஈக்கிறத போல வேற எங்கேயும் அந்த சுகம் கிடைக்கிறல்ல கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே ஏன் இந்த வார்த்தை வருவதென்றா அல்லாஹு தாலா மனிதனுக்கு கொடுத்திருக்கக்கூடிய அருக்கொடைகள்ல மிக முக்கியமான அருட்கொடை ஒன்றுதான் ஒவ்வொரு மனிதனுக்கும் அல்லாஹுவால வழங்கப்பட்டிருக்கக்கூடிய வீடு எங்களுடைய ஒவ்வொரு வீடுகளும் இருக்குது அல்லாஹுவால தரப்பட்டிருக்கக்கூடிய அருட்கொடைகள் நியமத்துக்கள் அல்லாஹு தாலா அவனுடைய அருட்கொடைகளை சொல்லிக்கொண்டு போகக்கூடிய நேரம் குரான்ல சூரத்து நகல் அல்லாஹு மனிதனுக்கு கொடுத்திருக்கக்கூடிய நியமத்துக்கள் அப்படியே பட்டியல் போடுறான் என்னென்ன நியமத்துக்கள் கொடுக்கப்பட்டிருக்குது என்னென்ன அருட்கொடைகள் கொடுக்கப்பட்டிருக்குது என்னென்ன பரிசுகள் மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது சொல்லக்கூடிய நேரம் அல்லாஹு தாலா ஒரு இடத்துல சொல்றான் ஒல்லாஹு ஜாலக்கும் மின் புயூத்திக்கும் சக்கனா அல்லாஹு தாலா உங்களுக்கு தந்திருக்கக்கூடிய வீடுகள் இருக்குது இந்த வீடுகள்ல நிம்மதிய ஒரு ராகத்தை ஒரு சந்தோஷத்தை அல்லாஹு தாலா வைத்திருக்கிறான் என்ற வார்த்தைய குரான்ல அல்லாஹ் ரொம்ப தெளிவாக சொல்லி காட்டுறான் எனவே கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே வீடு என்று சொல்லக்கூடிய நேரம் அல்லாஹுவால வழங்கப்பட்ட ஆக பெரிய ஒரு அருட்கொடை எந்த விதமான சந்தேகமும் கிடையாது எப்படி அருட்கொடை என்று சொல்லி விளங்குறதுண்டா சொல்லுவாங்க காலில்லாத மனுஷனுக்கு தான் காலில்லாத பெருமதி விளங்கும் எத்தனையோ மனிதர்கள் வீடு வாசல் இல்லாம இருக்கிறாங்க பேமெண்ட்ல படுக்கிறாங்க அவங்களுக்கு மழையோ வெயிலோ பேமெண்ட்ல தான் நல்லதோ கெட்டதோ பேமெண்ட் தான் பெருநாளுடைய தினம் பேமெண்ட் தான் அவங்களுக்கு வீடு வாசல் சொந்தமாக கிடையாது வாடகைக்கு குடி போறதுக்கு அவங்களுக்கு சக்தியும் இல்ல அவங்களுக்கு அதுக்குரிய வசதியும் இல்ல அல்லாஹு தாலா அந்த மனிதர்களை பார்த்தாவது நாங்க விளங்கி கொள்ளணும் நாங்க ஈக்கக்கூடிய ஒரு சின்ன துண்டு தான் எங்களுக்கு சொந்தமாக இருக்குது நாங்க இருக்கக்கூடிய ஒரு சின்னோரு காணிதான் எங்களுக்கு என்று வாடகைக்கு இருக்குது நாங்க அந்த வீட்டுக்குள்ள சந்தோஷமாக இருக்கிறோம் இது அல்லாஹுவால தரப்பட்ட ஆக பெரிய ஒரு நியமத் என்பதாக அல்லாஹு தாலா தந்திருக்கக்கூடிய வீட்டுக்கு நாங்க நன்றி செலுத்துவோம் கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவி நல்லடியார்களே மனிதனுடைய குடும்ப வாழ்க்கையில மிக பிரதானமான ஒரு விஷயம் தான் வீடு பிரதானமான ஒரு விஷயம் இந்த வீடு என்று செல்லக்கூடிய நேரம் அல்லாஹு தாலா ஒரு வீட்டுக்கு பறக்கத்தையும் கொண்டு வருவான் முசீபத்தையும் கொண்டு வருவான் இந்த பறக்க துவாரத்துக்கு பிரதானமான ஒரு இடம் வீடு இந்த வீடு பறக்க துவாரத்துக்கு பொருத்தமானதாக இருக்குதா வீடு என்று சொல்லக்கூடிய நேரம் நாங்க முதலாவதாக ஒரு பிரதானமாக முன்மாதிரியான முஸ்லிமுடைய வீடு எப்படி ஈகோணும் ஒரு முஸ்லிமுடைய வீடு எப்படி ஈகோணும் அந்த வீட்டை நாங்க எப்படி அமைச்சு கொள்ளணும் வெறுமனே நாங்க டைல்ஸ் எல்லாம் பிடிச்சி ரொம்ப லக்ஸரியா வச்சு கொள்ளணுமா அப்படி இல்ல புதிய புதிய நவீன விஷயங்கள் எல்லாம் போடணுமா இப்படிதான் வீடை நாங்க அமைக்கணுமா அப்படி இல்ல ஒரு முன்மாதிரியான வீடு எப்படி ஈக்கணும் நாங்க எல்லாரும் இந்த விஷயத்துல தவறு செய்யறோம் அல்லாஹ் அல்லாஹின் நல்லடியார்களே நாங்க சில நேரங்கள்ல ஹலாலான வியாபாரங்கள் செய்யலாம் அழகான முறையில குடுக்கல் வாங்கல் செய்யலாம் யாரையும் ஏமாத்தாம நேர்மையாக உழைக்கலாம் ஆனாலும் சில நேரங்கள்ல உள்ளங்களை வரலாம் எவ்வளவுதான் சரியா வியாபாரம் செஞ்சாலும் ஏன தொழில வரக்கத்தில்லை வீட்டுக்கு வந்தா ஒரு நிம்மதி இல்ல ஒரு நிம்மதி இல்லாத தனம் உள்ளுக்கு வந்தோன்னு இருக்குது ஒரு சந்தோஷம் இல்ல சிலவங்களுக்கு வீட்டுல இருக்கிறத வெளியில இருக்கிறதும் சரியான சந்தோஷம் வீட்டுல மனைவியோட இருக்கிறத விட கூட்டாளிமாரோட இருக்கிறது சரியான சந்தோஷம் ஏனென்றா வீட்டுல அவருக்கு நிம்மதி இல்ல காரணம் என்ன சில பிரதானமான விஷயங்களை நாங்க வீட்டுல கவனிக்கிறதில்ல கண்ணியத்துக்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே அதுல முதலாவது விடயம் தான் முதலாவது விடயம் முன்மாதிரியான ஒரு முஸ்லிம் கவனிக்க கவனிக்கக்கூடிய பிரதானமான முதலாவது விடயம்தான் நான் இருக்கக்கூடிய வீடு ஹலாலான சம்பாத்தியத்தால வாங்கப்பட்டதா கெட்டப்பட்டதா ஒரு ரூபா ஹராம் கலந்திருக்குது இவர் இந்த ஹராமான வீட்டுக்குள்ள இருந்து யா அல்லா என்ற தொழில பறக்கத்தை செய்யா அல்லா எனக்கு நிம்மதியான வாழ்க்கை இந்த வீட்டுல தான் எப்படி நிம்மதியான வாழ்க்கை கிடைக்கும் ஏன் நீ இந்த வீட்டை எடுத்திருக்கிறாய் ஒரு ரூபா ஹராமான சொல்லி கலந்திருக்குது அதனால் அந்த வீட்டால் உனக்கு நிம்மதி கிடைக்காது உனக்கு படுத்தா தூக்கம் போவாது ஏன் ஹராம் கலந்திருக்குது கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே நான் வாங்கியிருக்கக்கூடிய வீடு நான் எடுத்திருக்கக்கூடிய வீடு என்னுடைய சொந்த காணி சொந்த பணத்தால வாங்கின காணியா அல்லது நான் எடுத்திருக்கக்கூடிய வீடு ஏன ஹலாலான சம்பாத்தியத்துல நான் எடுத்த வீடா கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே முதலாவது இது கவனிக்கப்படவனும் எப்ப ஹராம் கலந்துடுமோ நினைச்சு கொள்ள வானம் அந்த வீட்டால் உங்களுக்கு நிம்மதி சந்தோஷம் கிடைக்கும் என்பது என்னடா குரான் அல்லாஹ் சொல்லித்தான் ஒல்லாஹு ஜாலலக்கும் மிம்புயூத்திக்கும் சக்கனா உங்களோட வீடுல ராஹத் நிம்மதிக்குன்னு குரான் அல்லாஹ் சொல்றான் அப்ப உங்களுக்கு நிம்மதி கிடைக்கலண்டா பிழை யார்கிட்ட பேர்ல இருக்குது எங்கட பேர்ல நீக்குது கண்ணியத்துக்குரிய நல்லடி நல்லடியார்களே சில மக்களுக்கு சொந்த வீடு இல்லாம இருக்கலாம் இவரை வாடகை வீட்டுக்கு போறாங்க கூலி கொடுக்கறதுக்காக வேண்டி போறாங்க கூலி கூட எடுக்கிறாங்க கூலிக்கு எடுக்கக்கூடிய நேரம் அது ஹராமான முறையில இல்லாம ஹலாலான முறையில இருக்குதா சில விஷயங்களை ஓப்பனாக பேசுவன் யாரும் தவறாக எடுக்கவானும் மின்பர் மேடைகள் என்றது ஒளிச்சு மறைச்சு பேசுற இடம் அல்ல உண்மைகள் சொல்லப்பட வேண்டிய இடம் மின்பர் மேடைகள் உலமாக்கள் உண்மையை மறைச்சா சமூகத்துக்கு உண்மையை யார் செல்றது கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே இப்ப வந்திருக்கக்கூடிய சில விஷயங்கள் வாடகைக்கு செலவங்க வீடு எடுக்கிறல்ல ஒத்திக அப்படின்னா பத்தக எடுக்கிறோம் வீடு நாங்க பத்தகை கொடுத்திருக்கிறோம் மாஷா அல்லா நாங்க பத்தகை வீடு எடுத்திருக்கிறோம் என்ன கவலையான ஒரு செய்தி என்னன்னா மார்க்கம் தெரிஞ்சவங்களும் இதுளுக்கு மாட்டிக்கிறோமே இவர் ஒரு ரெண்டு லட்சத்தை கொடுக்கிறார் ஒரு பெருமதியான ஒரு வீடு இவர் பத்தகி போய் தீக்கிறாரு போகக்கூடிய நேரம் ஒரு சதம் வீட்டுக்காரனுக்கு கொடுக்கறல்ல இவர் அந்த சல்லி ரெண்டு லட்சத்தை எடுத்துக்கொண்டு அப்படியே போறாரு இது சுத்த ஹலாலா ஹராமா தெளிவான பத்துவா இது ஹராம் ஏன் நீங்க ஈந்தத்துக்காக வேண்டி எந்த ஒரு சல்லியும் அந்த வீட்டு உரிமையாளருக்கு கொடுக்கப்படல அப்படி இல்லையா இப்ப சில பக்குவமான ஆட்கள் உருவாகிக்கிறாங்க எப்படி என்றா பத்தேன்றது ஹராம் தான் நாங்க அதுக்கு ஒரு சின்ன கூலியா வச்சேன்னா அது ஹலாலாவிருமே எப்படி என்ற உதாரணம் ஒரு பெருமதியான ஒரு வீடு இருபது இருபதினாயிரம் மாசம் கூலி பெருமதியான ஒரு வீடு இதுக்கு மூணு லட்சம் அட்வான்ஸ் கொடுக்கிறாரு அந்த கூலி வந்து பத்தை கெடுக்கிறது ஹராமே அதை ஹலாலாக்கணும் என்றதுக்காக வேண்டி மாசம் ஒரு மூவாயிரம் சல்லியை கொடுத்து கொண்டு வாராரு இருபதாயிரம் கூலி விட்டுக்கு வீட்டுக்காரரும் அதை எடுத்துக்கொண்டு வாராரு நீங்க தாங்க இப்ப ஹலால் தானே சுத்த ஹராம் ஏன் அந்த மூணு லட்சத்தை இவர் கையால கொடுக்க கொடுக்காம இருந்தால் இந்த இருபதாயிரம் வீட்டை மூணாயிரத்துக்கு வாடகைக்கு கொடுப்பாரா அந்த மூணு லட்சம் கொடுக்கப்படுவது அதனால தான் இவர் மூவாயிரத்துக்கும் கொடுக்கிறார் இருபதாயிரம் வீட்டை சுத்தமான ஹராம் இந்த வீட்டுக்குள்ள இருந்து இவர் துவா செய்யறாரு யா அல்ல இந்த வாழ்க்கையில மறக்க செய் என்ன புள்ள குட்டிய கபூல் செய் என்ன வியாபாரத்துல பறக்க செய் எப்படி கபூல் செய்யறது எப்படி உன வாழ்க்கையில பறக்க செய்யறது நீ ஈக்கிற வீடு ஹராம் கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே இந்த விஷயங்கள் எங்களுக்கு தெளிவு இல்லையா நாங்க தெரியாம செஞ்சுட்டோமா நாங்க போறதுக்கு முன்னால தகுதியான ஆளுங்கள் கிட்ட போங்க வைத்து படிங்க நாங்க இப்படி வீடு எடுக்கிறது ஹராமா ஹலாலா இப்படி ஒன்று கேட்கிறாங்க இப்படி கொடுக்கலுமா நாங்க சல்லி கொடுத்து எடுக்கிறோம் அப்படி சல்லிய கொடுத்து எடுக்கிறோம் அது ஹலாலா மாறுதுண்டா கஷ்டப்பட்ட ஒரு இடத்துல சம்பாதிக்கிறோம் அந்த சல்லியை நாங்க ஹராமா எடுக்கிறோம் என்றா சும்மையுமா கஷ்டப்பட்டையும் சம்பாதிக்கிறோம் ஹலாலா உழைக்கணும் கஷ்டப்பட்டு வீடு எடுக்கிறோம் ஆனா அது ஹராமாக மாறினா துவாக்கள் கபுலாகாது எந்த ஒரு பறக்கத்தும் அந்த இடத்துல இருந்து வெளியாகாது எனவே முதலாவது வீடு என்று சொல்லக்கூடிய நேரம் சொந்த வீடு என்ற இந்த விஷயங்கள் கவனிக்கப்படணும் இரண்டாவது கூலியுடன் இந்த விஷயங்களும் கவனிக்கப்படணும் வாடகைக்கு நீங்க போறீங்களா ஒரு ரெண்டு லட்சம் சீமனிய கொடுத்து போறீங்க மாசம் அந்த வீட்டுக்கு தகுதியான வாடகை பதினெட்டாயிரமா பதினெட்டாயிரத்தை கெட்டார் இருபதாயிரமா இருபதாயிரத்தை கெட்டார் இது உங்களுக்கு சுத்தகலால் அது வாடகை வீடு தான் சின்ன இடம் தான் ஆனாலும் கதவு மூடி இருந்தாலும் அல்லாவுடைய மறக்க சொல்லுக்கு வந்துடும் கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே இது முதலாவது விஷயம் ரெண்டாவது நான் கவனிக்கணும் குரான் செல்லுது வீடு என்று செல்லக்கூடிய நேரம் நாங்க பாத்ரூம் டாய்லெட் முகப்பு அதெல்லாம் ரெண்டாவது ரெண்டாவது மிக முக்கியமான விஷயம் தான் குரான் அல்லா சொல்றான் உங்களோட வீடுகள்ல நீங்க அமைச்சிக்கோ ஒரு சிபுலாவை நீங்க அமைச்சு கொள்றது வாஜிப் உங்களுக்கு குரான் செல்லுது கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே எங்கட வீட்டை கிபிலாவாக மாற்றணும் எங்கட வீடுகள்ல நல்ல அமல்கள் நடக்கப்படணும் நாங்க கவனிக்கணும் எங்கட வீட்டுல குரான் திலாவத் நடக்குதா எங்கட வீட்டுல தொழுகை நடக்குதா எங்கட வீட்டுல நபி அவர்களை பத்தி அப்படி இல்லாட்டி நபிமார்களை பத்தி ஏதாவது பேச்சுக்கள் வருவதா சஹாபாக்களை பத்தி பேசுறோமா ஏதாவது நல்ல அமல்கள் நடந்து கொண்டிருக்குதா இந்த மாதிரி அமல்களுக்கு தான் திபிலா என்பதாக தப்சீர் நல்ல அமல்கள் நடக்கப்படணும் மார்க்கம் வீடுகள்ல பேசப்படணும் ஏனென்றா குரான்ல எல்லாம் சொல்றான் குரான்ல ரப்பு சொல்லிட்டான் எங்களுக்கு பருவாகிடும் கட்டாயம் செய்யதான் எங்களுக்கு நியூஸ் பேப்பர் வாசிக்கிறதுக்கு டைம் ஈகுது நியூஸ பாக்குறதுக்கு டைம் ஈகுது அரட்டை அடிக்க டைம் ஈகுது தொலைக்காட்சி பார்க்க டைம் ஈகுது வானொலி கேட்க டைம் ஈகுது வேற என்ன என்ன என்ன விளையாட்டுகள் ஈக்குதோ எல்லாம் டைம் ஈக்குது இப்ப நோம்பு மாசம் வருவது கேரம்போர்டு வெளியில வரும் டாம்போர்ட் வெளியில வரும் லூடா கார்டு வெளியில வரும் தேவையில்லாத எல்லா அனாச்சாரமும் வந்துடும் ஏன் அந்த மாசத்தை இதை கொண்டுதான் ஹயாத்தாக்க போறோம் அல்லாஹ் பாதுகாக்கணும் ஷாபானுடைய மாசம் ஒவ்வொரு மனிதனுடைய ஆயுசு முடிவு செய்யப்படக்கூடிய மாதம் தான் ஷாபான் எங்களால நல்லாமல் நடந்துச்சா ஆயுஸ் அப்படியே கூட்டப்படும் எங்களால ஒரு பொரோசனம் இல்லையா வீட்டுக்கும் பொரோசனம் இல்ல சமூகத்துக்கும் பொரோசனம் இல்லையா அல்லா அப்படியே ஆயுச குறைச்சி போட்டுடுவான் சில நேரங்கள் எல்லாம் பாதுகாக்கணும் எங்கட கடைசி சாபானாகவும் இந்த சாபான் இருக்கலாம் கண்ணியத்துக்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே எனவே ரெண்டாவது கவனிக்க வேண்டிய விடயம் வீடு என்று சொல்லக்கூடிய நேரம் எங்கட வீட்டுக்கு எங்கட வீடுகள்ல கைபுலா நல்ல அமல்கள் ஏதாவது நடந்து கொண்டிருக்குதா கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே நாங்க பொழுதுபோக்குக்கு எல்லாம் நேரங்களை கொடுத்து கொண்டிருக்கிறோம் இம்மாதத்துக்கு கட்டாயம் வீடுகள்ல நேரங்கள் கொடுக்கப்படும் கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லது யார்களே குரான் செல்லுது ஹதீஸ் செல்லுது எந்த அளவுக்கு என்றா ஷரிய தெளிவாக விளங்கப்படுத்துது ஒரு ஆணாக இருந்தாலும் கட்டாயம் வீடுகள்ல தொழணும் பருளுடைய தொழுகை அல்ல பருளுடைய தொழுகை பள்ளிவாசல்ல சுண்ணத்தான தொழுகைகள் எல்லாம் வீடுகள்ல தொழப்படணும் நபி சல்லாஹு அலஹி வசல்லம் அவனுடைய வீடு ஆயிஷா அல்லா அல்லாஹனோட ஈனாங்க மஸ்ஜிது நபவியில ஸ்கிரீனை திறந்தாங்கண்டா அப்படியே வீடு ஸ்கிரீனை மூடினாங்கண்டா உள்ளுக்கு பள்ளிவாசல் நபிசல்லாஹு அலைவசல்லம் அவங்களுடைய வீடு ரொம்ப இக்கட்டான வீடு நாலு கபர் தான் இருக்கும் மஸ்ஜித் நபைக்கு போனவங்களுக்கு தெரியும் நாலு கபர் இருக்கக்கூடிய இடம் தான் எந்த அளவுக்கு எழுதுறாங்கன்னா ஆயிஷா இருந்தியெல்லாம் கால நீட்டி படுப்பாங்க நபிசல்லாஹு அலைஹி வசல்லம் அவங்க சுஜூது செய்யக்கூடிய நேரம் அவங்களுடைய தலை அப்படியே காலில் படுவாங்க ஆயிஷா எல்லாம் அவளை தத்துவாங்க ஆயிஷா எல்லாம் அல்லாவத்துக்கு ஆகுவாங்க அந்த அளவுக்கு இக்கட்டிலையும் நபிசல்லாஹு அலஹி வசல்லமும் உம்மத்துக்கு காட்டினாங்க நாங்க பருல என்ன செய்யணும் பள்ளிவாசல்ல விடணும் சுண்ணத்துக்களை கட்டாயம் வீடுகள்ல நாங்க தொழுவோம் கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே எந்த அளவுக்கு என்றா ஐசுபானிபுடு மாலிக் ரவி அல்லாஹுவன் ஒரு சஹாபி வாராங்க வந்து நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவங்களுக்கு சொல்றாங்க யார சூழல்லா எங்கட வீட்டுல தொழூரத்துக்கு என்று ஒரு இடம் ஒன்றை நான் எடுக்கிறதுக்கு கேட்கிறேன் அந்த இடத்துல இருந்துதான் தான் நான் தொழுணும் அதுதான் எந்த விருப்பம் அந்த இடத்துல இருந்து நான் தொழுகை தொழுது கொண்டே இருக்கணும் என்ன தொழுகையாயிருந்தாலும் இருந்தாலும் அந்த இடம் தான் தொழூரத்துக்கு என்ற ஒரு இடம் அது இந்த காலத்துல இல்ல சஹாபாக்களுடைய காலத்துல தொழூரத்துக்கு என்ற ஒரு இடம் இவங்க போயிட்டு செல்றாங்க யார சூழலாம் அந்த இடத்த நான் இன்னும் ஆரம்பிக்கல தொழுறதுக்கு நீங்க வந்து முதலாவதாக தொழுந்து ஆரம்பிச்சு தரணும் சுபகானல்லாம் வித்தியாசமான ஒரு ஆசை நபிசல்லாஹு அலஹி வசல்லமோ சொன்னா கட்டாயம் நான் வாரன் கட்டாயம் வாரன் வீட்டுக்கு பேசாச்சு நபி சல்லாஹு அலஹி வசல்லம் அவன் கேட்டாங்க இத்துமானிபின் மாலிக்க பார்த்து ஐந துரீது அந்த பூமரி சொலாத்தி நீங்க எங்க இருந்து தொழுறதை நீங்க விரும்ப போறீங்க நீங்க எங்க இருந்து தொழணும் உங்களுக்கு வீட்டுல எந்த இடத்துல இருந்து தொழணும் ஒரு மூளையை காட்டி சொன்னாங்க அந்த இடத்துல இருந்து தான் தொழுகிறதுக்கு நான் விரும்புறேன் யார சூழல்லா நபி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவங்க போனாங்க இது தஸ்மீரை கெட்டுறாங்க அந்த இடத்துல தொழுறாங்க சஹாபாக்கள் கொஞ்சம் பேரும் வந்திருந்தாங்க சொன்னாங்க அவங்களோட பின்னுக்கு போயிட்டு நாங்களும் சப்பாக நின்றோம் நாங்களும் நபி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவங்களோட தொழுந்தோம் கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே சொல்லாஹு அலஹி வசலமும் எந்த இடத்துல தொழுது ஆரம்பிச்சு வச்சாங்களோ மவுத்து வரைக்கும் மிச்சபாடி மனு மாலிக் அங்கதான் தொழுந்து கொண்டிருந்தார் உள்ளத்துல கைய வச்சு யோசிங்க குரான் நல்லா சொல்லித்தான் வீடுகள் ஒரு கிபிலா ஈக்கோனும் தொழக்கூடிய இடம் ஈக்கோனும் சொல்லி எத்தனை வீடுகள்ல தொழக்கூடிய ஒரு இடம் செப்பரேட்டாக நாங்க வச்சுக்கிறோம் வாஷ்ரூம் இருக்குது பாத்ரூம் இருக்குது விசிட்டர்ஸ் ரூம் இருக்குது மாஸ்டர் பெட்ரூம் இருக்குது எத்தனையோ ரூம் இருக்குது அப்படியே தொழுகைக்கள் ஒரு பிரேயர் ரூம் வீட்டுகள் இருக்குதா முசல்லாக்கள் விரிக்கப்படுறது இருக்குது இது ஈமானியத்துக்கு அடையாளம் ஈமானியத்துக்கு அடையாளம் பின்னுக்கு சந்ததி பேசட்டும் பேரன் பேத்தியோர் பேசணும் எங்களைய பத்தி எப்படி எங்கட அப்பா இந்த இடத்துல இருந்து தான் சொல்லுவாங்க எங்கட உம்மம்மா இந்த இடத்துல இருந்து தான் சொல்லுவாங்க அதே இடத்துலதான் மவுத்தாகினாங்க இப்படி பேசின வரலாறும் இருக்கு கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே எங்கட வீடுகள்ல தொழூரத்துக்கு எங்க ஒரு இடம் நான் இங்கதான் தொழுவன் ஏன் எல்லா சுண்ணத்தான வணக்கமும் இங்கதான் எங்களுக்கு என்று அதான் கிதாபு வைக்கிறதுக்கு என்று ஒரு சின்னோரு சின்னோரு அல்மாரி ஒரு சின்ன ரெக் எங்களோட குரான்கள் வைக்கிறதுக்கு நபிமார்களுடைய சரிதைகள் வைக்கிறதுக்கு ஒரு தர்ஜமத்துல் குரான் கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே ரெண்டாவது மிக முக்கியமா கவனிக்கணும் வீடு என்று செல்லக்கூடிய நேரம் பறக்கத்தென்றது வெறுமனே துவால் இல்ல கண்ணியத்துக்குரிய நாங்க துவா கேட்கிறோம் தான் ஆனா அதுக்குரிய அம்சங்கள் வீடுகள் இருக்கப்படும் இருந்தாதான் அல்லாஹுத்தால வரக்கத்தை அப்படியே தந்து கொண்டே இமான் உங்களோட வீடு வாசல் மூடி இருந்தாலும் வலவு அண்ண அகலல் குரா அல்லாஹ் குரான்ல செல்றான் எந்த ஊராக இருந்தாலும் பிரச்சனை இல்லை ஆமனு ஒத்தக்கவும் நீங்க ஈமான் கொண்டு இருக்கிறீங்களா இரையச்சத்தோடு இருக்கிறீங்களா லபத்தஹ்னா அலைஹிம் பரக்காத்தி மினசமா இவள் வானம் பூமியுடைய பறக்கத்தோட ஊட்டுக்குள்ள கொண்டு வரது என்ன பொறுப்பு சுபகானம் சும்மா பறக்கத் அல்ல வானம் பூமியில பறக்கத் நான் கொண்டு வரேன் வீட்டுக்குள்ள கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் யார்களே இது குரான் அல்லாவுடைய வாக்கு அதே போல ஆண்கள் வந்து வீடுகள்ல தொழுறதால மூணு விதமான பெனிஃபிட் இருக்குது இமாம் நவீர் அஹமத்துல்லாஹி அலஹி அவங்க சொல்றாங்க ஆண்கள் வீடுகள்ல தொழுகிறதால சுண்ணத்தான வணக்கங்கள் சுண்ணத்தான விவாதத்துக்கள் சுண்ணத்தான தொழுகைகள் வீடுகள்ல மேற்கொள்றதால மூணு விதமான பெனிஃபிட் முதலாவது முகஸ்துதி இல்லாம போய்த்திரும் பெருமை இல்லாம போய்த்திரும் நாங்க போய் சுண்ணத்தான ஒரு வணக்கம் மசிதல தொழுறோமா எங்கட உள்ளம் செல்லும் அவன் பாக்குறான் இவன் பாக்குறான் இளைய பெரிய ஒரு ஆச்சாரன்னு நினைச்சிருவான் பெரிய ஆளுன்னு நினைச்சிருவாங்க இப்படி முகஸ்துதி இல்லாம போகும் நீங்க வீடுகள்ல தொழுறதால ஏனென்றா யாரும் பார்க்கறதுக்காக வேண்டி அமல் செய்ய வானம் இமாம் நபி ரஹமஹுல்லா அவங்க சொல்றாங்க ஒரு மனிதன் பார்க்கறதுக்காக அடுத்தவன் பார்க்கணும் எங்களைய பார்த்து தொழுகையாளி என்று செல்லணும் எங்களைய பார்த்து பெரியோர் ஆள் ஆளுன்னு செல்லணுமே அமல் செய்யணானா ஜஜாலுடைய பித்னாவை விட இவன பாவம் பெருசென்றான் பாதுகாக்கும் கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே நாங்கள் வீடுகள் அமளிபாத செய்யறதால முகஸ்துதி இல்லாம போகும் அது வீடுகள்ல செஞ்சு செஞ்சு அப்படியே பார்க்க முகஸ்துதி இல்லாம போய்த்திடும் ரெண்டாவது பெனிஃபிட் தான் பிள்ளைகளுக்கு ஒரு முன்மாதிரி சைக்காலஜி சைக்காட்டிஸ்டாங்க செல்றாங்க தெளிவாக ஒரு பிள்ளை இருக்கிறாங்களே பிள்ளை ஒரு பிள்ளையுடைய வாழ்க்கையில எப்ப இபாதத் அப்படியே சாபித்தாகும் என்றா சரிப்படும் என்றா அந்த பிள்ளை வந்து அமல் செய்யறத உண்மை வாப்ப அமல் செய்யறத கண்ணால காணும் உலகத்துல ஆக பெரிய ஒரு நசீகத்தான் ஒரு வாப்பா புள்ளைய பார்த்து செல்றது மகன் தொலை போங்கன்னு செல்றது ஆக பெரிய பெருமதியான நசீகத் இது வந்து அந்த புள்ளைக்கு எப்ப படாதுண்டா எது வரைக்கும் படாதுண்டா அந்த புள்ள அதான் சொல்லக்கூடிய நேரம் வாப்பா எடுக்கிறத புள்ள காணல் அது இந்த வாப்பா எடுக்கிறாரான்னு பார்க்கும் இந்த வாப்பா மசிதுக்கு ரெடி ஆகுறாரான்னு பார்க்கும் எப்ப வாப்பா கிட்ட இது வரலையோ முன்மாதிரியா அது வரைக்கும் நீங்க என்னதான் சென்னாலும் பிள்ளைக்கு இறங்காது உங்களோட பயத்துல போமே தவிர ஆசையோட தொழுகிறதுக்கு ஒரு நாளும் புள்ள போகாது அதான் உலமாக்கள் செல்றாங்க வீட்டுல நீங்க அமல் செய்றீங்களா தொழுவுறீங்களா அது பிள்ளைக்கு முன்மாதிரி ஆயிடும் கண்ணியத்துக்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே மூணாவது தான் மிக முக்கியமான விஷயம் நபியுடைய மிக முக்கியமான ஒரு சுண்ணத்தை ஹயாத்தாக்கின நன்மை கிடை சுண்ணத்து மங்கி போகக்கூடிய ஒரு காலத்துல வாழ்றோமே ஈமான் பறிபோற ஒரு காலத்துல வாழ்றோமே சஹிஹான ஹதீஸ் சரியான ஹதீஸ் நபி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவங்க சொன்னாங்க சுண்ணத்து மங்கி போகக்கூடிய காலத்தில் ஒரு மனிதன் ஒரு சுண்ணத்தை ஹயாத்தாக்குறாரா நூறு சுகதாக்களுடைய நண்பன் அந்த மனிதனுக்கு கிடைக்கும் அதே போல தீன் அழிஞ்சு போகக்கூடிய காலத்துல பயப்படாம ஒரு மனுஷன் தீன ஹயாத்தாக்குறாரா சில ஆளுக்கு இந்த பிரச்சனைகளுக்கு பின்னால தொப்பி போட பயம் ஏன்னா முஸ்லீமின்னு காட்ட இயலாம் ஜுப்ப போட பயம் ஏன்னா என்று காட்டின்னு ஒரு ஜாய பாப்பானோலாம் கண்ணியத்துக்குரிய அல்லாஹவி நல்லடியார்களே தீன் அப்படியே மங்கி போற காலம் இதுல ஒரு மனிதன் தீன ஹயாத்தாக்குவாரா நபி சல்லாஹு அலஹி வசல்லமோ என்ன தெரியுமா சொன்னாங்க சஹாபாக்கள் வச்சு சென்னாங்க உங்களுடைய சஹாபாக்கள்ல ஐம்பது பேருடைய நன்மை அல்லாஹத்தால் அந்த மனிதனுக்கு கொடுப்பான் சுபஹான் ஒரு சஹாபியுடைய அந்தஸ்து என்ன தெரியுமா சஹாபாக்கள் ஏன்னா யார் சொல்லலாம் சஹாபாக்கள் ஐம்பது பேருடைய நன்மை சஹாபாக்கள் ஐம்பது பேர் நன்மை காரணம் கேட்டாங்க ஏன் சொன்னாங்க இன்னக்கும் தஜிதூன் அலல் கைரி ஆவானா வலா எஜிதூன் அலல் கைரி ஆவானா சொன்னாங்க இந்த காலத்துல உங்களுக்கு அமல் செய்யறதுக்கு ஆசை காட்டுறதுக்கு நான் நீக்கிறேன் நீங்க அமல்ல போமாகினீங்களா நான் உங்களே ஆர்வம் ஊட்டுவேன் அமல் செய்ய ஆனா ஒரு காலம் வரும் பெரிய ஒரு கூட்டம் கொண்டு வருவாங்க அவங்களுக்கு ஆசை ஊட்டாமல் செய்யறதுக்கு யாருமே இயக்க மாட்டாங்க ஆர்வம் ஊட்டம் அவங்களா விளங்கி அவங்களா பயந்து அவங்களா இந்த சிறப்புகளை உணர்ந்து அமல் செய்வாங்க அதனால உங்களே ஐம்பது பேருடைய நன்மையா அல்லாஹ் அந்த மக்களுக்கு கொடுப்பாங்க சுபகானந்த கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே எனவே வீடுகள் எங்களுடைய சுண்ணத்தான வணக்க வழிபாடுகள் அமைத்துக் கொள்வோம் வீட்டில் பறக்கத்வாரத்துக்கு மிக முக்கியமான காரணமாக இருக்கும் கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்கள் அதே போல வீடுகளுக்கு நுழையக்கூடிய நேரம் நான் வீடுகளுக்குள்ள போகக்கூடிய நேரம் பெருசாக ஒன்றும் இல்லை ஒரு சலாத்தை சொல்லி கொண்டு போறது அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லா வரகாத்து அல்ஹம்துல்லா அந்த மூணு சூற குல் சூறாக்கள் மூணு ஹதீஸ்ல வருவது யார் சலாத்த செல்லி அந்த குல் சூறா மூணை மோதிக்கொண்டு போவாங்களோ பூர்த்தியாக அல்லாஹு தாலா பறக்க அப்படியே மலைய போல அந்த வீட்டுக்கு இறக்குவான் என்பதாக சஹாபாக்களுடைய சம்பவங்கள் இருக்குது கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே எப்போ ஒரு வீட்டுல சலாம் சொல்லி உள்ளுக்கு போறோமோ அந்த இடத்துல உடனே செய்தான் செல்வாங்க இந்த இடத்துல இன்றைக்கு தங்குறது ஹராமாகிட்டு இவன் வரப்போகலே சலாத்த செல்லி உள்ளுக்கு வந்துட்டான் இந்த வீட்டுல தங்குறது ஹராம் ஷைத்தான் வெளியே போய்த்துடுவான் எந்த வீடுகள்ல சூரத்தில் பக்கரா ஓதப்படுவது அந்த வீடுகள்ல சைத்தான் நீக்க மாட்டான் கெட்ட பார்வைகள் வராது கண்ணூர் வராது முசீபத்துகள் வராது எத்தனை பிரச்சனைகள் வீடுகள்ல செல்றோம் அதர பிரச்சனை கஷ்டம் சூரத்துள் பக்கரா ஹயருக்கு ஒரு அதரத்தை கொண்டு வந்து வீட்டுல ஓத வைக்கிறோம் எங்களுக்கு சூரத்துள் பக்கரா ஓதுறது கஷ்டம் பெரிய சூறவா மூணவர் படம் கொண்டு உட்கார்ந்து பார்ப்போம் அது சிறுநீர் வந்தாலும் பிரச்சனையில அடக்கி கொண்டு பார்ப்போம் ஏன் எப்படியாவது முடிஞ்சிடுமே என்ற ஒரு பயத்துல ஆனா சூரத்துள் பக்கரா பெரிய சூறவாகும் கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவை நல்லடியார்களே சூரத்துள் வாக்கிய இந்த வீடுகள்ல மகரிபு போய் பின்னால் ஓதப்படுவது அந்த வீடுகள்ல வரும வராது இப்படி மசூதர் அலி அல்லா சக்கராத்துல ஈக்கிறாங்க கேட்கப்பட்டுச்சு எத்தனையோ பிள்ளைகளை விட்டுட்டு போறீங்க சொத்து செல்வம் ஒன்றும் இல்லையோட வாழ்க்கையில ஒரு கைத்தொழில கூட அந்த பிள்ளைகளுக்கு நீங்க படிச்சு கொடுக்கல மசூத் ரவி அல்லா சொன்னாங்க நான் கைத்தொழில படிச்சு கொடுக்கல தான் ஆனா ஒவ்வொரு பிள்ளைக்கும் மகரிபுக்கு பின்னால சூரத்துள் வாக்கியாவத படிச்சு கொடுத்திருக்கிறது நிச்சயமாக அவங்களோட அல்லாஹு தாலா வறுமையை கொண்டு சோதிக்க மாட்டான் என்பதாக இப்ப மசூத் சொன்னாங்க கண்ணியத்துக்குரிய அல்லாஹு நல்லடியார்களே பெற்றோர்கள் எங்களுக்கே சூரத்துள் வாக்கியம் எங்கே தெரியா எந்த திசூல எங்கேன்னு சொல்லி எங்களுக்கு இதை கேட்போம் எண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே இந்த விஷயங்களை மாற்றம் இது ரெண்டாவது மிக முக்கியமான விஷயம் இந்த விஷயங்கள வீடுகள்ல மாற்றம் வந்துட்டா மறக்க தானாக உள்ளது வந்து மூணாவது மிக முக்கியமான விஷயம் தான் பொதுவாக நமக்கு எதனால வீடுகள்ல நிம்மதி கிடைக்குமோ அது எல்லாத்தையும் நாங்க செய்யறதில்ல எதால நிம்மதி இல்லாம போமோ அது எல்லாத்தையும் ஊட்டுக்குள்ள செஞ்சு கொண்டிருக்கிறோம் கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே நபிசல்லாஹு அலஹி வசல்லம் ஹதீஸ்ல சொன்னாங்க லா ததுகுலுல் மலாய்கா பைத்தன் ஒரு வீட்டுக்கு மலக்குமார் வரமாட்டான் ரஹ்மத்துடைய மலக்குமார் வாரல்ல எந்த வீட்டுக்கு என்ன சீஹி சூரத்தும் வலா கல்பும் எந்த வீட்டுல நாய் ஈகுதோ எந்த வீட்டுல உருவ படங்கள் ஈகுதோ அந்த வீட்டுக்கு மலாய்க்காமார்கள் வரமாட்டாங்கண்டா கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே ஒரு இடத்துல குத்துபாவை முடிச்சுட்டு வெளியில வாரன் ஒரு வாலிபன் வந்தான் வந்து கேட்டான் அதரத் மலக்குமார் வரமாட்டேன் நீங்க நல்லம் தானே அதில் வராமேண்டா ஒரு நாயோண்ட கொண்டு வந்து வச்சா மிச்சம் லேசா இருக்குமே நான் கேட்டனேன் சொன்னாங்க அப்ப இஸ்ராயல் முஸ்லிமுக்கு வரமாட்டாரே எப்படி போகுது ஊச்சி இஸ்ராயல் அலை சலாமும் வரமாட்டாங்களே கண்ணியத்துக்குரிய நல்லடி நல்லடியார்களே சமூகம் இப்படியும் யோசிக்கிறேன் நான் நாயோண்ட கொண்டு வந்து வைக்க போறேன் இஸ்ராயல் வரமாட்டான் ஊட்டுக்கு நான் அவர்கிட்ட ரெண்டு விதமான மலக்குமார் ஈகிறான் ஒன்று அதாபுக்குரிய மலக்குமார் இன்னொன்று ரஹ்மத்துக்குரிய மலக்குமார் நீ வீட்டுல கொண்டு வந்து நாய வச்சாலும் சரி பேய வச்சாலும் சரி இஸ்ராயல் அலைசலாம் வருவாங்க ஏன் அவங்க அதாபுக்குரிய மலக்கு ரஹ்மத்துக்குரிய மலக்கு ஒரு நாள் வரமாட்டான் பொழுதுபோக்கு அம்சங்கள் எத்தனை விஷயங்களை செய்யுது இப்ப பொழுதுபோக்கு என்ற அமைப்புல எத்தனையோ முஸ்லிம் வீடுகள்ல ஆதாரபூர்வமாக செல்றோம் எத்தனையோ முஸ்லிம் வீடுகள்ல இந்த ஏரியாக்கள்ல இல்லாட்டியும் கொழும்பு பகுதியில எத்தனையோ முஸ்லிம் வீடுகள்ல பொழுதுபோக்கு அம்சமாக நாய் வளர்க்கப்படுவது நாய் வளர்க்கப்படுவது இஸ்லாத்துடைய வாசமும் இல்லாம முஸ்லிம் என்ற பெயர்ல ஒரு கூட்டம் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் இஸ்லாத்துட வாசமும் இல்லை பள்ளிட வாசமும் இல்லை கண்ணியத்துக்குரிய அல்லாஹை நல்லடியார்களே ஒரு காலத்துல நாய் வளர்த்தாங்க பாதுகாப்புக்கு வளர்த்தாங்க வேட்டைக்காக வேண்டி வளர்த்தாங்க தோட்டத்துல ஒரு பாதுகாப்புக்கு இன்னமும் வளர்க்கலாம் அதை நாங்க மெயின்டைன் பண்ண கூடாது வளர்க்க அனுமதி இருக்குது சில பல காரணங்கள் முன்னாக இருக்குது வீடுகள்ல கொண்டு வந்து நாயை வச்சா ரஹ்மத்துடைய வழக்குமார் வரமாட்டான் எத்தனையோ போட்டோ பிரேம் பண்ணி மாட்டிக்கிறோம் எங்கட கல்யாண போட்டோ எங்கட அந்த போட்டோ இந்த போட்டோ எல்லா போட்டோவும் வீடுகள்ல எப்படி மலாய்க்காமார்கள் வாரது எண்ணியத்துக்குரிய அதுவே இப்ப டெடிபியாரன் செல் ஒன்று கொண்டு வந்து வைக்கிறோம் ஏன் பிள்ளைக்கு விளையாட கொடுக்கணுமா கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே நாங்க இறக்கம் என்ற பெயர்ல நாங்க இறக்கம் என்ற பெயர்ல இஸ்லாத்தில் இல்லாத பல விஷயங்களை செஞ்சு கொண்டிருக்கிறோம் இதனாலும் எங்களுக்கு முசீபத் வந்து கொண்டுதான் நீங்க கண்ணியத்துக்குரிய அல்லாஹவி நல்லடியார்களே எனவே விளங்கிக் கொள்வோம் செல்ல பிராணி என்ற லிஸ்ட்ல நான் என்றது இல்லை ஒரு ஆட்டுக்குட்டியை வளர்க்கலாம் அப்படின்னு ஒரு முயலை கொண்டு வந்து வளர்க்குறோம் அது வேற விஷயம் ஆனா செல்ல பிராணி என்ற அமைப்புல நான் என்று ஒன்று இல்லை கொண்டு வந்து நாம் இன்னும் வளர்த்து கொண்டிருக்கிறோம் ஒரு முன்னுக்கு வாசல்லே வச்சுக்கிறாங்க ஏன் பாதுகாப்புக்கின்ற பேர்ல ஆனா மெயின்டைன் பண்றதும் தான் எப்படி மலக்குமார்கள் வீட்டுக்குள்ள வாரது கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே எனவே இந்த விஷயங்கள் கவனிக்கணும் முதலாவதாக அல்லாஹ் குரான்ல சென்னது எங்களை மட்டும் பாதுகாக்க செல்லல்ல குரான்ல சென்னது நாரா நீங்க பாதுகாக்கணும் நரகத்தை விட்டு உங்களை மட்டும் அல்ல நான் என்றா தப்பு இந்த விஷயத்தோடு நாங்க இல்ல நாங்க தனியா வந்து அமல் செஞ்சுட்டு அல்ல லீக்கும் உங்களோட குடும்பத்தையும் பாதுகாக்குமாறுதான் குரான் அல்லா சொல்றான் எனவே கண்ணியத்துக்குரிய அல்லாஹு நல்லடி யார்களை வீடுகள்ல போய் சொல்லி கொடுங்க இந்த இந்த விஷயங்கள் இப்படி இப்படி இருக்குது சந்தேகங்கள் இந்த தகுதியான ஆளுங்கள் கிட்ட கேளுங்க ஷாபானுடைய மாதத்துல காலடி எடுத்து வைத்திருக்கிறோம் மிக முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லி முடிச்சு கொள்றேன் தாய் தந்தைகள் இந்த இடத்துல இயக்கிறீங்க மூத்தவங்க இயக்கிறீங்க பேரம் பேசிய கண்டவங்க ஏய்க்கிறீங்க கொஞ்சம் தெளிவாக கேளுங்க இந்த காலத்தை பொறுத்த மட்டும் நாங்க வாழக்கூடிய காலம் நான் சொல்லிதான் தெரியணும் என்று இல்ல ஆக சித்தனாவுக்குரிய ஜமான்ல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எந்த ஒரு பேரண்ட்ஸும் தாய் தந்தையும் எதிர்பார்க்க வானம் ஏண்ட புள்ளைய நான் கொண்டு போய் ஒரு தரமான ஸ்கூல்ல போட்டுட்டேன் நல்ல ஒரு டியூஷன்ல போட்டுட்டேன் அதனால என்னுடைய பிள்ளைகிட்ட ஒழுக்கம் வந்துடும் என்று யாரும் எதிர்பார்க்க வானம் ஒழுக்க விழுமியங்கள் என்றது படிச்சு கொடுக்கப்படும் முதலாவது உங்களுடைய வீடுகள்ல ஆரம்ப காலங்கள்ல வீட்டுக்கு ஒரு பெயர் சொல்லுவாங்க படி என்று எங்களுடைய வாழ்க்கையுடைய எல்லா அற நெறிமுறைகளையும் படிக்கக்கூடிய ஒரு இடம் தான் வீடு அதனால் எங்களுடைய வீடுகள்ல பிள்ளைகளுக்கு நல்ல ஒழுக்கங்களை சொல்லி கொடுங்க அடுத்த மனிதர்களோட எப்படி பேசணும் மூத்தவங்களோட எப்படி பேசணும் எப்படி கண்ணியமாக நடந்து கொள்ளணும் சலாம் செல்ற விஷயங்கள் எல்லா விஷயங்களையும் சொல்லி கொடுங்க யாருக்கு சின்ன பிள்ளைகளுக்கு நீ அடிச்சா அடிச்சிட்டு வா வாப்பா யாருன்னு தெரிந்தானே நான் இப்படி சொல்லி கொடுக்கவா நாளைக்கு பின்னைக்கு அந்த பொடியன் ஜனாதாவை தொழிப்பான்னு கேரண்டி பண்ணியவான் இந்த பொடியன் என் ஜனாதவ தொழிப்பான் ஏண்ட மகன் தான் ஆனா இந்த மஸ்ஜிதுல கொண்டு வந்து என்ன ஜனாதாவை வைத்திருக்கிறாங்க தொழிப்பான்னு எதிர்பார்க்கவான் இப்படி சொல்லி கொடுத்தான் பயப்படாமாடி பயப்படாமாடி வாப்பாய்க்கிறோம் இன்னைக்கு வாப்பட கையில கவர்மெண்ட் இருக்குது கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே ஒழுக்கமான ஒரு வாப்பை இப்படி சொல்லி கொடுக்குறாரு யார கண்டாலும் புன்செரிப்பு சலாம் செல்லுங்க கண்ணியமாக நடங்க சின்னவங்களுக்கு இறக்கம் காட்டுங்க பெரியவங்களோட மதிப்பாயிருங்க ஆலி மக்கள் எப்படி நாங்க சங்கப்படுத்துறது பெண் பிள்ளைகளை வரையறுக்கிற விஷயம் எல்லா விஷயங்களும் செல்லி கொடுங்க எண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே எத்தனையோ வரலாறுகளை காண்றோம் எத்தனையோ சம்பவங்கள் சரித்திரங்கள் பல இடங்களுக்கு ஹுதுபாக்களுக்கு பேய்த்து வாரோம் சுபஹான் அல்லா ஒரு இடத்துக்கு ஜும்மாவுக்கு போனோம் கண்டி பகுதியில ஒரு ஜனாத வைக்கப்பட்டு இருந்துச்சு அந்த இடத்துல அரபு நாட்டில இருந்து ஒரு ஜமாத் வந்திருந்தாங்க அந்த இடத்துல மிக முக்கியமான ஒரு ஆளி ஷேக் அப்துல் மொஹீன் என்று சொல்லி ஷேக் அப்துல் மொஹீன் முக்கியமான ஒரு ஆளி அரபு நாட்டில இருந்து வந்திருந்தார் ஜமேகா வந்ததுக்கு பின்னால ஜனாத வைக்கப்பட்டு ஜனாத தொழுவிக்கப்பட்டு தொழிற்சி முடிஞ்சதுக்கு பின்னால நான் தான் குத்துபாவதினன் என்னைய கூப்பிட்டு கேட்டாங்க இந்த ஜனாதாவை யார் தொழிற்சது நான் சென்னன் நான் நினைக்கிறேன் அந்த ஜனாதவ தொழிற்சது அவருடைய மகனாதான் நீக்கும் சொன்னாங்க அந்த ஆளும் என்ன தெரியுமா சொன்னார் நாங்க கூட அந்த விஷயத்த கவனிக்கல பேசவே இல்லை அவர் சொன்னார் அந்த ஜனாதாவை தொழுவிச்சது அந்த ஜனாதாவுடைய மகன் என்றா அந்த ஜனாத நரகவாதி என்பதாக சொன்னார் கேட்டோம் என்ன காரணம் என்ன காரணம் சொன்னா மூணாவது தக்குபீர்ல ஆகப்பெரிய ஒரு அநியாயத்தை தான் அந்த ஜனாதாவுக்கு அந்த மகன் செஞ்சுட்டார் மூணாவது தக்குபீர் கெட்டின உடனே நாலாவது பீருக்கு பேசிட்டார் மூணாவது தக்பீர்ல ஓதக்கூடிய அந்த வாஜிபான துவாவை கூட அந்த மகன் ஓதுறதுக்கு டைம் ஒன்று தரலைங்களோடு இவன் என்ன மகன் இவன் அவ துணியால துணியாவை கொடுத்து கொடுத்து முதல்ல மகனை கூப்பிட்டு கேளுங்க ஜனாதோட நாலு தக்மீருக்கு பின்னால் ஓதக்கூடிய துவா பாடமா அவருளுக்கு என மாமா இறங்கினாரு மஸ்தான் இறங்கினாரு நண்பன் இறங்கினார் இப்படி செல்றது வேறுமே அல்ல ஏண்ட ஜனாதோ தொழிற்சதை என மகன் கியாமத்துல சொல்லிடுமா இல்லையா கண்ணியத்துக்குரிய எல்லாமே நல்லடியார்களே அப்படியான ஒரு சமூகமாக எங்களுடைய சமூகத்தை பின்னுக்கு உருவாக்குவோம் இவ்வளவு காலம் ஓடத்தனத்தில் இருந்தது போதும் மடத்தனத்தில் இருந்தது போதும் இதுக்கு பின்னால சரி கொஞ்சம் விழிச்சு கொள்வோம் பிள்ளைகளுடைய விஷயத்துல கட்டாயம் கவனம் செலுத்துங்க ஆபீஸ்ல எப்படி கண்ணும் கருத்துமா ஈக்கிறோமோ எங்கட பிள்ளை எங்கட அமானிதம் எங்கட மனைவி எங்கட அமானிதம் எங்கட வீட்டுல தம்பி இருக்கிறார் அமானிதம் எங்களுக்கு கீழால தரப்பட்ட எல்லாரும் எங்கட அமானிதம் சரியான முறையில பொறுப்புகளை செய்வோம் ஷபானுடைய மாசம் ரமதான் எதிர்பார்ப்போம் பதினைஞ்சாவது நாள் வருவது விசேஷமான அமல்கள் செய்யுங்க அழியாமல் கீழுடைய நாள்ல நோன்புகளை புடியுங்க அதிகமாக அமல் செய்யுங்க ஷாபானுடைய மாதத்துல அதிக அதிக மேலுமான மட்டும் சதக்காக்கள் துவாக்கள் கிலாவத்தில் குரான் ஏண்டி அமல்களை செய்து கொள்ளுங்க ரமதான கண்ணியமாக எதிர்நோக்குவோம் எனவே எந்தெந்த விஷயங்களை பேசணும் கேட்டோமோ இஹ்லாசோட மௌத்து மூட்டும் அமல் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் முழுமையான முறையில் எங்களுக்கு வழங்குவானாக எங்களை பாவங்களை மன்னிச்சிடுவாயாக குற்றம் குறைகளை மன்னிச்சிடுவாயாக அறிந்து மறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த தவறு தப்புக்களை மன்னிச்சிடுவாயாக நிச்சயமாக நாங்கள் பாவிகள் யா அல்லா உன்னிடத்துல கையேந்த தகுதி இல்லாத ஒரு கூட்டம் யா அல்லா நீ கொடுக்க ரொம்ப தகுதியான யா அல்லா எங்களை பாவங்களை மன்னிச்சிடுயா அல்லா கண்ணியமான பெற்றோர்களுடைய வாழ்க்கையில வரக்க செஞ்சிடுயா அல்லா எத்தனையோ பெற்றோர்கள் கபராளிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க யா அல்லா கபர்களை விஷாலமாக்கி வச்சிடுவாயாக சொர்க்கத்துடைய பூஞ்சொலை ஆக்கி வச்சிடுவாயாக நரகத்துடைய படுகொலி ஆக்காதிருப்பாயா வச்சிருவாயா எங்களுடைய இறுதி முடிவை நல்லதாக்கி வச்சிருவாயாக லா இலாக இல்லல்லா முகமது ரசூலுல்லா என்ற களிமாவோடு எங்களுடைய ரோக்களை கைப்பற்றிடுவாயாக வாஹர் தாவானது அலமதுல்லாஹி